ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்திற்கு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய திலத்தினுடைய ஆவிர்வாவத்தை சொல்லக்கூடிய சரித்திரத்தை நாம் பார்த்துன்னு வரோம் தக்ஷயஜ பிரகரணத்திலே சொல்லப்பட்டிருக்கு அப்படி யாகசாலையில் வந்து பரமேஸ்வரனை பார்த்து கோபிச்சிக்காரம் சுட்டான் தக்ஷன் பிரத்யுத்தானாபிவாதார்ஹே பியகிருத நோச்சிதம் நாங்கள் வர்ற பொழுது எங்களை எழுந்து நின்று வரவேற்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள் ஏன்னா ஸ்தானதா நான் பெரியவன் சொந்தத்திலே நான் மூத்தவன் மாமனார் உபனிஷத்து என்ன சொல்கிறதுன்னா ஊர்துவம் பிராணா பிராணாஹ்யுத்கிராமந்தி யூனஸ்தவிர ஆயதி பிரத்யுத்தான அபிவாதாபியாம் புனஸ்தான் பிரதிபத்தியதே நம்மளை விட வயசில் மூத்தவரோ அல்லது படிப்பில் மூத்தவரோ வந்தால் எழுந்து நின்று வரவேற்கணும் வரணும்னு சொல்லணும் அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் பண்ணணும் ஏன்னா அவர்கள் வர்ற பொழுது நமக்கு முன்னாடி நம்முடைய பிராணன் நம்மளை விட்டு எழுந்திருக்கிறது அவர்களை வரவேற்று நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் பண்ணுறதுனால எழுந்த பிராணன் நமக்கு திரும்பவும் கிடைக்கிறது பிராணசக்தி நமக்கு கிடைக்கிறது அப்படி யார் வர்றவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் பண்ணலையோ அவனுக்கு பிராணசக்தி குறையிறது அல்பாயுஷாக போயிடுறான் அப்படி எழுந்து நின்று வரவேற்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள் ஆனால் அவமானப்படுத்துகிறான் இவன் அப்படின்னு கோபப்பட்டுட்டு கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டான் தக்ஷன் பரமேஸ்வரன் சிதா பஸ்மகிருத ஸ்நானா பிரேதஸ்ரக்கு அஸ்திபூஷணா அவனுடைய வேஷத்தை பாருங்க ருத்ரபூமியிலிருந்து எடுத்த பஸ்மாவை உடம்பு பூரா பூசிண்டு என்னென்னவோ போட்டுக்கக்கூடாத மாலைகளை போட்டுண்டு வேஷமே சரியில்லை சரியான வஸ்திரம் கட்டிக்கல்ல கூட வந்தவர்களும் சரியில் பிரேத்தைஹி பூதகனேர் விரதா பூதகணங்களை கூட அழைச்சிண்டு இப்படி வந்து இந்த யாகசாலையில் நிற்கிற யார் கூப்பிட்டா இவனை இப்படி வந்து நிற்பாளா யாகசாலையில் எனக்கு அவமானமாக இருக்கு தஸ்மை உன்மாத நாதாயா நஷ்டசௌச்சாய துர்ஹிருதே தத்தாபத மயா சாத்வி சோஜித்தே பரமேஷ்டினா இப்படிப்பட்டவனுக்கு என்னுடைய பொண்ணை கொடுத்துட்டேனேன்னு நினச்சா தலையெழுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிறான் பைத்தியம் மாதிரி இருக்கான் ஒரு சௌச்சம் இல்லை நல்ல எண்ணம் இல்லை நல்ல செயல் இல்லை இப்படி ஒரு தலையெழுத்து எனக்கு எழுதி வச்சுட்டார் பிரம்மா இப்படிப்பட்டவனுக்கு என்னுடைய பொண்ணை நான் கொடுத்துட்டேனேன்னு நினச்சால் ரொம்ப எனக்கு குறவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சாபம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் அயன் தக்ஷோதாப உபஸ்பிருஷ்ய குருத்தப்தும் பிரச்சக்கிரமே அயன்து தேவயஜனே இந்திரோபேந்திராதிபிர்பவ சகபாகம் நலபதாம் தேவைஹி தேவகநாதமஹா இவன் எல்லோருக்கும் சமமாக பூஜிக்கப்படக்கூடாது இங்கே அப்படின்னு ఆచమనం பண்ணிட்டு అపౌపస్పృశ్యాన్ని கையை అలమ్మినట్టు சாபம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் இந்த பரமேஸ்வரன் இந்த யாகசாலையில் இந்திரன் முதற்கொண்டு தேவதைகளுக்கு சமமாக அவிர்பாகத்தை எடுத்துக்க லாயக்கில்லை தேவைஹி தேவகனாதமஹா தேவகணங்கள்லேயே அதமன் இவன் இவர் இங்கே இருக்கப்படாது அப்படின்னு சத்தம் போட்டோ இவருக்கு எதுவும் கொடுக்கப்படாது இங்கே அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டு உட்காந்துட்டான் தக்ஷன் நிஷித்தியமானஹா ச சதசிய முக்கியைஹி தக்ஷோ கிரித்ராய விசிருஜ்ய சாபம் தஸ்மாத் வினிஷ்கிரமிய விவிருத்த மன்யு ஜகாம கௌரவிய நிஜம் நிகேதனம் இது நடந்ததை பூரா இவன் போட்ட சத்தத்தையும் இவன் கொடுத்த சாபத்தையும் பார்த்துட்டு அங்கே வந்த தேவதைகள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் மகரிஷிகள் பித்திருக்கள்னு எல்லோரும் பார்த்து பயந்து போயிட்டான் ஏன்னா லோகநாதர் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் இல்லாட்டா லோகமே இல்லையே இப்படிப்பட்டவனை இப்படி சத்தம் போடுறானேன்னு ஒருத்தரும் எதிர்த்து பேசுகிறதுக்கும் துணிவில்லை என்ன தண்டிச்சுடுவான் துஷ்டன்ட்ட வந்து சிக்கிண்டாச்சு என்ன பண்ணுறதுன்னு எல்லோரும் மௌனமாக நிற்கிறா அதே சமயம் பயந்து போயிட்டா பரமேஸ்வரனுக்கு கூட வந்த பூத கணங்கள் ரொம்ப கோபப்பட்டா தக்ஷன் மேலே இவ்வளவும் நடந்து உட்கார்ந்தான் தக்ஷன் மெதுவாக கண்ணை திறந்து சுற்றி பார்த்தார் பரமேஸ்வரன் உடனே பக்கத்தில் பூத பூதகணங்கள்லாம் கிளம்புவோமாங்கிற மாதிரி நகுந்தா இனி நாம் இங்கே இருக்கப்படாதுன்னு பரமேஸ்வரன் எழுந்துண்டு அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய கைலாசத்துக்கு கிளம்பிவிட்டார் மௌனமாக எதுவுமே நடக்காத மாதிரி பரமேஸ்வரன் கைலாசத்துக்கு போயிட்டார் பூதகணங்கள் கூட போனார் கைலாசத்தில் இருக்கிற நந்திகிட்டே நடந்த சம் சம்பவங்களை பூரா சொன்னா பூதகணங்கள் விஜ்ஞாய சாபம் கிரிசானுகாக்ரணீஹி நந்தீஸ்வரா கஷாய தூஷிதா கேட்ட உடனே ரொம்ப கோபம் வந்துடுத்து நந்திக்கு கிடுகிடுன்னு அங்கிருந்து கிளம்பி யாகசாலைக்கு வந்தார் நந்தீஸ்வரன் தக்ஷாய சாபம் விசசர்ஜ தாருணம் ஏச்சான்ன மோதம் ஸ்ததவாச்சியதாம் த்விஜாகா வந்து அங்கே இருக்கிறவர்களை பார்த்த உடனே இத்தனை பேரும் இங்கே இருந்தும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒருத்தரும் தட்டி கேட்கவே இல்லையே கேட்க வேண்டாமா நீங்கள்லாம் இப்படி ஒரு துஷ்டன் பேசக்கூடாத வார்த்தைகளால் ஈஸ்வரனை பேசியிருக்கான் ஹே தக்ஷா அப்படின்னு கூப்பிட்டான் நீ சரியான முறையில் நடந்துக்கல்லே நீ கர்மதந்திரம் விதனுதே வேதவாத விபன்னதீஹி புத்தியா பராபித்தியாயின்யா விஸ்மிருதாத்மகதி பசு ஸ்ரீகாமஹா சோஸ்துவதிதராம் தக்ஷோ பஸ்தமுகோச்சிராத் நீ சரியான முறையில் நடந்துக்கல்லே தக்ஷா ரொம்ப சிரமத்தை நீ அனுபவிக்க போகிறேன் நீ மாத்திரமில்லை உனக்கு யாரெல்லாம் சகாயம் பண்ணுறாளோ இங்கே நடந்தது சரின்னு யாரெல்லாம் ஒத்துக்கிறாளோ அத்தனை பேரும் சிரமத்தை அனுபவிக்க போகிறா ஏன்னா நீ பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிட்டே நீ இந்த வாய் தானே பேசிட்டு இந்த வாயே இல்லாமல் நீ போக போற உன்னுடைய தலையே இல்லாமல் நீ போக போகிறே அத்தனை பேரும் சிரமத்தை அனுபவிக்க போகிறா இங்கே இருக்கிறவா அத்தனை பேரும் இது சத்தியம் அப்படின்னு யாகசாலையில் சத்தம் போட்டுட்டு கிளம்பி வந்துவிட்டார் நந்தீஸ்வரம் பிரம்மச்ச பிராமணாம்ச்சைவ யத்யூயம் பரிநிந்ததா நீ பரமேஸ்வரனை மாத்திரம் திட்டிருக்கே சாபம் கொடுத்துருக்கேன்னு நினச்சின்னு இருக்கே இல்லை பரமேஸ்வரன் மூலமாக அத்தனை தேவதைகளையும் நீ நிந்திச்சிருக்கே அத்தனை பிராமணர்களையும் நீ அவமானப்படுத்தியிருக்கே அதற்கான பலனை நீ சீக்கிரம் அனுபவிக்க போகிற அப்படின்னு சத்தம் போட்டுட்டு சாபத்தை கொடுத்துட்டு கிளம்பி வந்துட்டார் நந்தீஸ்வரம் அங்கே இருக்கிறவாள்லாம் அதிர்ந்து போயிட்டா இப்போ மேற்கொண்டு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப கவலையோட மௌனமாக உட்காண்டிருந்தா அத்தனை பேரும் மேற்கொண்டு என்ன நடந்ததுங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்